الحمد لله الحمد لله العليم الخبير المتقي النظام العالم بلا معين ونصير فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا صدق الله العلي العظيم وقال الله تعالى تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العلي العظيم இவ்வுலகத்தை படைத்து அதனை கணக்கச்சிதமாக பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் ரபுல் ஆலமின் அல்லாவுக்கே புகழனைத்து குறித்தார் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகரின் உயிரிலும் மேலான வாழ்க்கை வழிமுறைகளை செய்யாமல் வரைக்கும் பின்பற்றி வாழ்கின்ற ஒவ்வொரு சுவாலிகான ஆண்கள் மீதும் என்று உண்டாவதாக புனிதமான நாள் புனிதமான இடத்தில் யாத்திகாவுடைய நீயத்தோடு உட்கார்ந்திருக்கும் மனிதர்கள் இஸ்லாமிய நெஞ்சங்களே பிரபுலாலமின் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழுமாறு அவன் ஏறியவைகளை எழுப்புவாடுவதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து அதிலிருந்து பிறரையும் தடுத்து வாடுமாறு எனக்கும் உங்களுக்குமாக வக்கியத் என்ற பெயரிலே நல்லுக்கண்ணியாக செய்து கொள்ள விரும்புகிறேன் எதற்கு இஸ்லாமிய நிச்சயங்களே நாங்கள் எல்லோரும் இன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலே இருக்கிறோம் இன்றைய நாட்டினுடைய சட்டப்படி நம்முடைய நாட்டிலேயே நடக்கும்படி ஆங்கில கலந்தருக்கு ஏற்ப நாங்கள் லீவு காலத்திலே இருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை ஸ்கூல் லீவு என்னுடைய பிள்ளைகளுடைய மக்தபுகள் மதுரசாக்கள் லீவு இது எங்களுடைய அந்நிய மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுடைய பெருநாள் தினம் அவர்களுடைய சந்தோஷமான தினம் அந்த வகையிலே நாங்களும் இதனை ஒரு நீவு தினமாக இதனை கருதி எங்களுக்கு ஏற்பாடு செய்ய தந்திருக்கப்பட்டதை போல நாங்கள் இதனை நீவாக கருதுவதோடு இன்னொரு முக்கியமான ஒரு உடையத்தை இந்த காலத்திலே நாங்கள் செய்கிறோம் அதிகமாக பிரயாணம் செய்கிறோம் எங்களுடைய குடும்பங்களோடு மனைவி பிள்ளைகளோடு உறவுகளோடு சொந்தங்கள் பந்தங்களோடு நாங்கள் அல்லாஹ் அந்த ஹலாலான விடயங்களை அனுபவிக்க அதனை ஹலாலான முறையிலே இன்பம் கொண்டாட நாங்கள் தூர இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு மலை பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்கின்ற ஒரு வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம் கணியமான எதிர்மை இஸ்லாமிய நன்றிகளை நாங்கள் என்னுடைய ஆயுள் பெரும்பான்மையாக ஏறத்தாலே நான்கில் ஒரு பகுதி பிரயாணத்திலே கழிகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன் ஆனால் இஸ்லாம் பிரயாணத்தை பற்றி பேசி இருக்கிறதா ஏதாவது சட்டத்திட்டங்கள் சொல்லி இருக்கிறதா அதனை புகழ்ந்து பேசியிருக்கிறதா இகழ்ந்து பேசியிருக்கிறதா பிரயாணத்திலே இஸ்லாம் என்ன ஒழுங்குகளை பேண சொல்லியிருக்கிறது என்பதாக நாங்கள் பெரும்பான்மையானவர்கள் அறிந்திருப்பது குறைவாக தான் இருக்கிறது இன்றைய விரும்பவில்லை நாங்கள் அதிகமாக பிரயாணம் செய்கின்ற காலத்தில் இருக்கிறோம் பிரயாணம் செய்து எங்களுடைய வீடு தேடி எங்களுடைய ஊர் தேடி எங்களுடைய எங்களை உறவுகளை ஒட்டிக்கொள்ள மற்றவர்கள் பிரயாணம் செய்து வருகின்ற காலத்தில் இருக்கிறோம் பிரயாணம் என்றால் என்னவென்று பார்ப்பது இன்றைய விண்வெளி காலத்தில் என்று நினைக்கிறேன் கணியமான இஸ்லாமிய பிரயாணங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று இபாதத்துக்காக செய்கின்ற பிரயாணம் ஒருவர் ஹஜ்ஜிக்கு பிரயாணம் செய்கிறாரா அது இபாதத்துக்காக செய்கின்ற பிரயாணம் ஒம்ராவிக்கு பிரயாணம் செய்கிறாரா அது இபாதத்துக்காக செய்கின்ற பிரயாணம் அது அல்லாஹ் தாலா அந்த பிரயாணத்துக்கு அவருடைய பட்டோலையில் நன்மையையும் கூலிகளையும் எழுதி கொண்டிருப்பான் ஒருவர் ஜனாதாவில் கலந்து கொண்ட பிரயாணம் செய்கிறாரா அது இவாதத்துடைய பிரயாணம் ஒருவர் சொந்தங்களோடு வெட்டி கிடக்கின்ற உறவுகளை ஒட்டிக்கொள்ள இஸ்லாம் தூண்டுகிறது போல உறவுகளோடு சொந்தங்களோடு பந்தங்களோடு ஒற்றுமையாக வாழ பிரயாணம் செய்கிறாரா அது இபாதத்துக்குரிய ஒரு பிரயாணம் கண்ணியமானவர்களே இது ஒரு பிரயாணம் இபாதத்தாக கணிக்கப்படுகிறது நன்மைக்குரிய பிரயாணம் அல்லாஹாலுடைய அவருடைய பெரும்பான்மையான பிரயாணங்களை இப்படியாப்பட்ட இவாத்துக்குரிய பிரயாணமாக அல்லாஹ் ஆக்குவானாக இரண்டாவதாக ஆகுமான பிரயாணம் ஒருவர் வியாபாரத்திற்காக செல்லுகிறார் இது அவருடைய ஆகுமான பிரயாணம் அந்த பிரயாணத்தை நன்மையாக்கி கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது இது ஆகுமான பிரயாணம் ஒருவர் ஹலாலான முறையிலே தன்னுடைய விடுமுறை காலங்களை ஆகுமான முறையிலே பாவம் செய்கின்ற நோக்கம் இல்லாமல் பாவம் செய்யாமல் பிரயாணம் செய்கிறாரா இது ஒரு ஆகுமான பிரயாணம் அவருடைய பிரயாணத்துக்கு ஏற்ப இவருக்கு நன்மை எழுதப்படுமா அது தீமை எழுதப்படுமா என்றது இருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த ஆகமான பிரயாணம் இது இரண்டாவது பிரயாணம் மூன்றாவது ஒரு பிரயாணம் இருக்கிறது அது வெறுமனே பாவத்திற்காக செய்கின்ற பிரயாணம் அது ஒரு ஒரு பிரயாணம் செய்கின்ற நோக்கமே பாவத்திற்காக செய்கிறார் ஒரு ஒரு வெளிநாடுக்கு பறக்கிறார் எதற்கு தெரியுமா தூள் களவெடுத்து வாழ்வதற்காக பாசையில சொல்றேன்டா ஹராத்தை சுமந்து வந்து என்னுடைய நாட்டிலே விற்பனை செய்வதற்காக இந்த பிரயாணம் ஹராம் விபச்சாரம் செய்வதற்காக ஒருவர் பிரயாணம் செய்கிறாரா இந்த பிரயாணம் ஹராம் அநியாயம் செய்வதற்காக பிரயாணம் செய்கிறாரா ஹராம் பாவத்தை பார்ப்பதற்காக பிரயாணம் செய்கிறாரா ஹராம் யாருடைய சொத்திலேயாவது விளையாடி யாருடைய தொழில் செய்கின்ற ஒரு மனிதனுடைய விபத்தில் விளையாட பிரயாணம் செய்கிறாரா பிரயாணம் ஹரா பாவத் தினா செய்வது ஹராம் ஓகே அந்த தினாவிற்காக பிரயாணம் செய்வது ஹராம் தான் கண்ணியமானவர்களே ஐபாதத்திற்காக பிரயாணம் செய்யலாம் ஆகுமான பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் ஏனைய தேவைகளுக்காக பிரயாணம் செய்யலாம் ஹராத்துக்காக பிரயாணம் செய்யக்கூடாது ரபுல் ஆலமின் அம்மா அவனுடைய அனைத்து பிரயாணங்களையும் முன்னால் சொன்ன இரண்டு பகுதிகளிலேயும் அல்லா எங்களுடைய பிரயாணங்களை அல்லாஹ் ஒப்பி செய்வானாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு நீவு காலத்தில் இருந்தாலும் சரி பாவத்திற்காக பிரயாணம் செய்வதிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக கண்ணியமான சகோதரர்களே அனைத்தும் ஞாபகம் இரண்டும் ஞாபகத்தில்தான் நாங்கள் ஏப்ரல் பதினாலில் இருக்கிறோம் என்னுடைய நீவு காலமா இது அல்லாஹ் தந்த அளப்பரிய அருட்கொடை என்பதாக இருக்கிறோம் சொன்னார்கள் ஞாபகத்தானி மஹூனின் தீமா கசீர் கசீரும் என்ன அப்திஹாவல் ஃபரா எங்களோட பிசினஸ்ல லீவு என்னோட பிள்ளைகள ஸ்கூல்ல லீவு மக்தபுடைய லீவு எல்லாம் லீவ் போட்டு நாங்க வீட்டுல ராகத்தாக இருக்கிறோமா இந்த ஓய்வை சந்தரி இந்த ரப்புடைய ஞாபகம் என்பதாக உயிரிலும் மேலான அருமையர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக பிரயாணம் சோழர்களே இதுவும் பெரியதொரு ஞாபகத்து தான் முன்னொரு காலத்தில் கழுதையில் பிரயாணம் செய்தார்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்தார்கள் குதிரையில் பிரயாணம் செய்தார்கள் என கண் முன்னால் அண்மை காலத்தில் நாங்கள் பார்த்தோம் மாட்டு வண்டியில் பிரயாணம் செய்தார்கள் அல்லாஹ் இந்த நியமத்தை டெவலப் ஆக்கி என கரங்களிலே தந்திருக்கிறான் நிறைய வாகனங்கள் பஸ்ஸுடைய வசதிகள் ட்ரெயினுடைய வசதிகள் வெளிநாடுகளுக்கு முன்னே போல ஒட்டகங்களில் ஹஜ் செய்ய வேண்டிய காலம் அல்ல ஒட்டகங்களில் பிரயாணம் செய்கின்ற காலம் அல்ல பிளைட்டில் பறந்து விடுகிறோம் கண்ணியமானவர்களே அல்லோ அந்த ஞாபகத்தை எங்களுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான் முன்னொரு காலத்தில் கஷ்டப்பட்டோம் ஒவ்வொருவருடைய கையிலையும் ஓட்ட வைத்திருக்கிறனே ஒவ்வொருடைய கையிலையும் பிரிவில் இருக்கிறனே ஏ கார் இருக்கின்றன வாகனங்களுடைய வசதிகளை அவ்வளோ ஏற்பாடு செய்திருந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே இதை ரெண்டும் தான் லீவு கிடைத்திருக்கிறது ஞாபகத்தை பிரயாணம் செய்ய அல்லாஹ் தந்திருக்கிறான் பிரயாணம் செய்ய முடியுமான வசதிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் இதுவும் ஒரு தான் கண்ணியமானவர்களே இந்த பிரயாணத்தில் எங்களுக்கு இஸ்லாம் பல ருக்சத்துகளை தந்திருக்கிறது பல சலுகைகளை தந்திருக்கிறது நீங்கள் ஊரில் இருக்கிற நேரத்தில் உங்களுடைய சட்டம் வேறு பிரயாணத்தில் இருக்கிற பொழுது உங்களுடைய சட்டம் வேறு எனவே பிரயாணிக்கு பல தன்மைகளை நாம் தந்திருக்கிறேன் பிரயாணி ஒருத்தருக்கு நோன்பை விடலாம் பிரயாணி ஒருத்தருக்கு தொழுகையை அசருடைய தொழுகையை புகரோடு சேர்த்துக் கொள்ளலாம் ஒவ்வொருடைய தொழுகையை அவரோடு சேர்த்து சொல்லலாம் நான்கு ரக்கா தொழுகையை இரண்டு ரக்காத்தாக சொல்லலாம் எத்தனையோ விடயங்கள் சுண்ணத்தான தொழுகையிலே கிபிலாவை இஸ்திமாம் கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது சுண்ணத்தான தொழுகைக்கு நீங்கள் நின்றுதான் சொல்ல வேண்டும் என்ற தேவை கிடையாது பஸ்ஸில் இருக்கிறீர்களா தக்பீரை கட்டி சொல்லுங்கள் வாகனத்தில் இருக்கிறீர்களா தக்பீரை கட்டி சொல்லுங்கள் உன வாகனம் கிபிலாவை பார்க்காமல் போனாலும் பரவாயில்லை ட்ரெயினில் இருக்கிறீர்களா பரவாயில்லை சொல்லுங்கள் பிளைட்டில் இருக்கிறீர்களா சொல்லுங்கள் கண்ணியமானவர்கள் Yeah. லேசான சில சலுகைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னவென்றால் ஒரு இந்த சலுகை எப்பொழுது தெரியுமா ஒருவர் நீண்ட பிரயாணம் செய்ய வேண்டும் ஐம்பத்தாறு மைல் இல்லை என்றால் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அளவு ஒருவர் பிரயாணம் செய்ய வேண்டும் அவ்வாறு பிரயாணம் செய்கின்ற ஒருவருக்கு தொழுகையை சேர்த்து சொல்லலாம் நோன்பை ரமலானாக இருந்தாலும் இதெல்லாம் தாராளமாக அனுமதி இருக்கிறதோடு இந்த இந்த நீண்ட பிரயாணத்தோடு சேர்த்து அவருடைய பிரயாணம் பாவத்துக்குரிய பிரயாணமாக இருக்கக்கூடாது ஒரு ஒருவர் விபச்சாரம் செய்ய எண்பத்தொன்பது கிலோமீட்டர் அல்ல எண்பத்தொன்பதினாயிரம் கிலோமீட்டர் அவர் பறந்தாலும் அவருக்கு தொழுகையை சேர்த்து கொள்வ அனுமதி கிடையாது நோன்பை விடுவதற்கு அனுமதி கிடையாது பாவத்திற்காக இந்த இரண்டு கட்டளைகள் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது ஒருவர் ரமதானுடைய பகலில் ஒரு ஒரு பெண்ணோடு மனைவியோடு அவர்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் ரமதான்ல ஒன்று சேர்ந்தால் அது கப்பாரா கொடுக்கணும் அழிவை உரிமையிட வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து இரண்டு மாதம் தொடராக நோன்பு நோக்க வேண்டும் எப்படி கட்டளை இல்லையா அறுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இமாமே ஆலம் ரஹமத்துல்லா அலைவரத்தில் ஒருவர் வந்தார் அதற்கு அவர்களே நான் தவறுதலாக ஒரு சத்தியம் விட்டேன் என்ன சத்தியம் செய்தீர்கள் ரமலானுடைய காலவதி ரமதானுடைய பகலில் என மனைவியோடு ஜிமா நான் குடும்பமாக பெட்டில் ஒன்று சேர்வேன் என்பதாக நான் அல்லாஹை சொல்லி சத்தியமிட்டிருந்தேன் நான் மாற்றிக்கொண்டார்கள் எவ்வாறு சத்தியத்தை நிறைவேற்ற மனைவியோடு ஒன்று சேர்ந்தால் கப்பாரா சத்தியத்தை நிறைவேற்றிவிட்டார் அதற்கு குற்ற பரிகாரம் கிடையாது ஆனால் ரமதாவுடைய பகலில் ஒன்று சேர்ந்ததற்காக நான் சொன்ன சட்டம் வந்து சேரும் அறுபது நோன் குடிக்க வேண்டும் அறுபது ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் ஆரம்பமாக எங்களை இப்போதைக்கு கிடையாது அடிமை உரிமையிட வேண்டும் இந்த பிரச்சனை சரி அவ்வாறு இல்லாமல் அவர் நோன்பை முழுமையாக பிடித்தால் சத்தியத்தை குறித்த குற்றப்பரிகாரம் இருக்கிறது வேறு அதனை செய்ய வேண்டும் இமாம் அவர்களை நான் மாற்றிக்கொண்டேன் எதை செஞ்சாலும் கழுத்து போயிருந்தியா என்ன செய்யறது இமாமி ஆளர் ஹனிபா ஹனிபா சொல்லாரு சொன்னார்கள் உங்களுக்கு லேட்டான தீர்வு ஒன்று இருக்கிறது என்ன அவட மனைவியை கூட்டிக் கொண்டு நீங்கள் நீண்ட பிரயாணம் செய்யுங்கள் அப்படி என்றால் மனைவியை கூட்டிக் கொண்டு நீண்ட பிரயாணம் செய்தால் பிரயாணிக்கு நோன்பை விட்டு ரமதானில் அனுமதி இருக்கிறது நோன்பு பிடிக்காத ஒரு மனிதருக்கு மனைவி ஒரு ஒன்று சேர அனுமதிக்கிறது எந்த ஒரு குற்றப்பரியாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட மாட்டாது என்பதாக எல்லாமே ஆழ்வது அபூஷணி பாரகத்துக்காரே கேள்வி கேட்டு வந்தவர்கள் காட்டினார்கள் கண்ணியமானவர்களே எனவே தான் என்னுடைய பிரயாணம் நல்லதற்காக அமைய வேண்டும் இதில் விசேஷமாக பிரயாணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக எம்மில் நேரான அரசியல் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமான சகோதரிகளே பிரயாணம் கல்யாணம் அது ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் ஒருவர் லாபத்துக்காக குளிருடைய லாபத்துக்காக பிரயாணம் செய்கிறார் நச்சத்தோடு திரும்பி வருகிறார் திருத்த வண்ணமாக பிரயாணம் செய்கின்ற ஒருவர் அழுத வண்ணமாக திரும்பி வருகிறார் சந்தோஷத்தோடு பிரயாணம் செய்த ஒருவர் கவலையோடு திரும்பி வருகிறார் தன்னுடைய வாழ்க்கைக்காக பிரயாணம் செய்த ஒருவர் மரணத்தோடு மையத்தாக திரும்பி வருகிற வரலாறு நாங்கள் அடிக்கடி கண்டு கொண்டிருக்கிறோம் கண்ணியமான சோழர்களே குறிப்பாக நாட்டிலேயும் தான் ஏனைய நாடுகளிலேயும் தான் அதிகமாக வாகனங்கள் அதிகரித்து எக்ஸிடென்ட் அதிகரித்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே ரசூல் அக்கம் சந்தந்தாலிசனம் அவர்கள் பிரயாணம் எவ்வாறு செய்வார்கள் எவ்வளவு பிரயாணம் செய்திருக்கிறோம் ஆயிரம் நான்கில் ஒரு பகுதி பஸ்ஸிலையும் ட்ரெயினிலையும் பிளேட்லையும் கழிகிறதே எவ்வாறு ரசூல்லா பிரயாணம் செய்தார்கள் யார் உட்கார்ந்து படித்ததே எந்த ஆளுமை அணுகியதே யார் படித்தோம் நாங்கள் அதற்கு என்ன துவாவது என்ன செய்தாங்க ரசூலுல்லா எவ்வாறு பிரயாணம் செய்ய வேண்டும் போற பிரயாணம் திரும்பி வாரது நிச்சயமல்ல உயிரோடு போறேன் நான் உயிரோடு திரும்பி வருவேன் நிச்சயமல்ல பிரயாணம் எவ்வாறு செய்ய படிக்கிறோமா நாங்கள் என்னோட பிள்ளைகள் படிக்கிறார்களா இருக்கக்கூடிய யூத் படிக்கிறாங்களா சத்தியமாக கிடையாது கண்ணியமானவர்களை படிப்போம் நாங்க எங்களை சுண்ணத்தி நாங்கள் பிரயாணம் போறதுக்கு முன்னாலே இரண்டரை காசு உலவே சொல் அல்லாஹிடத்தில் இஸ்திகாரா ரப்பே இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை போய் சைனா பிரயாணம் போறேன் ஜப்பான் போறேன் ரஷ்யா போறேன் இல்லை இந்த நாட்டுக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன் ரப்பே இந்த நோக்கத்திற்காக போறேன் என்னுடைய பிரயாணத்தை ஹைராக நலவாக ஆக்கி வைப்பாயாக ரப்பிடத்தில் துவா செய்துவிட்டு வீட்டில் நல்லவர்களிடத்தில் பிரயாணம் சொல்ல வேண்டும் போயிடுவார்கள் குறிப்பாக மனைவி இடத்துல சொல்ல வேண்டும் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்ல போறது ஒரு துவா ஓடுது என்ன துவா ஓடுது தெரியுமா அதனால அந்த துவாட அர்த்தம் தெரியுமா பின்னர் ஒரு துவா சொல்றேன் வாழ்க்கையுடைய பெரிய பாடம் இருக்கிறது அல்லாவிடத்தில் இவரு ஒப்படைக்கிறார் ரப்பே யாரிடத்தில் எந்த ஒரு மனிதனிடம் எந்த ஒரு அல்லாவிடத்தில் யாரிடத்தில் அமானத்துகள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானத் வீணாக்கப்பட மாட்டாரோ அந்த அல்லாவிடத்திலே நான் உங்களை ஒப்படைத்து விட்டு போகிறேன் என்பதாக மனைவி பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு போறாரு அவங்க பிரயாணம் சொல்றதற்கு முன்னால நாங்கள் இந்த துவா ஓத வேண்டும் இப்ப நல்ல வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் பிரயாணம் போனா என்ன துவா ஓதுறது இந்த மனைவி என்ன பிள்ளைகள் நாங்க பிரயாணம் போற நேரத்தில் என்னை வழி வைக்கக்கூடியவங்க ஏர்போர்ட் வரைக்கும் வாராங்க கையை காட்டுறாங்க எங்களுடைய போல ஒரு துவா சத்தியமாக கிடையாது துவா கற்றுருந்தாங்க أستودعك الله دينك وأمانتك وخواتيم عمل دعاء நான் ஒப்படைக்கிறேன் உங்களோட தீன உங்களோட அமானத்தை உங்களோட ஹவாத்தீம அமலை உங்களோட செயல்களின் முடிவு இறுதி முடிவை நல இது அனைத்தும் நலவாக அமைய நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் என்பதாக துவா செய்ய வேண்டும் நாங்கள் பிரயாணம் போறோமா அத்தோதி கல்லாஹ் தீனக்கவா கவா கவாத்தீன அமளிக்க என்பதாக நிறைய மனைவி நிறைய பிள்ளை நிறைய உம்மா நானா துவாவோடு இருக்கும் இன்னொரு துவாவை ஒரு கற்றுத் தந்தார்கள் ويسر لك الخير اينما كنت حيثما كنت இன்னொரு துவா உதவிடும் அல்லாவுடைய பிரயாணத்திலே கற்று சாதனமாக தப்புவாவை ஆக்கி இருப்பானாக அல்லாவோட பாவங்களை முடிப்பானாக நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு நலவையும் ஹைரையும் நேசாட்சி தருவானாக என்பதா அன்பான மனைவியிலேயே வாயினால் ஒரு வார்த்தையா பாசமான தாயுடைய தாப்பனுடைய வாயினால் ஒரு வார்த்தையா கண்ணியமானவர்களே இது துவா கற்று சென்றதை என்னோட பிரயாணத்தை அல்லா லேட்டாக்க மாட்டானா என்னோட பிரயாணம் என்ன நோக்கத்துக்கு எதற்காக போறோமோ அதனை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக தர மாட்டாங்க துவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் பிரயாணம் போற நான் துவா ஓதிக்கொள்ள வேண்டும் நிறைய துவாக்கள் இருக்கின்ற சோழர்களே சுருக்கமாக ஒன்று ஒரு உறுதிய துவாக்களை சொல்லுகிறேன் ஒரே ஒரு துவா முஸ்லிம் செய்கிற வாரதை நான் சொல்லிக் கொள்கிறேன் பிரயாணம் போற நான் என்ன துவா ஓரது சோழனே இந்த துவாவுடைய அர்த்தத்தை சேர்த்து சொல்கிறேன் எவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ளே கருத்தாலும் உள்ளே ஒரு துவாவை பிரயாணிக்கிற ரசூலுல்லா கற்றுத் سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون இந்த வாகனம் இந்த காரோ இந்த பிளைட்டோ இந்த ட்ரெயினோ இந்த பத்து ரூபாய் டிக்கெட் இருக்கிற பஸ்ஸோ எங்களுக்கு பரவாயில்லை சுபஹானல்லதி சக்கரலனா ஹாதா இதனை எனக்கு வசப்படுத்தி தந்தேன் அந்த அல்லாஹுவே தூய்மையானவை என்பதாக அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கிறோம் சுபகானந்தே சக்கரனா ஒமா புண்ணாலகு முக்கரினே நாங்கள் இந்த வாகனத்திலே ஏற்பாடு செய்ய தகுதியற்றது அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான் அந்த ரப்புடத்துல நாங்கள் ஒரு நாளைக்கு போக இருக்கிறோம் தொடர்ந்து முஸ்லிம் சரிந்த அல்லாஹும் இந்த பிரயாணத்தில் நலவை ஹைரை ஏற்படுத்துவாயாக நீ தக்குவா உனக்கு பொருத்தமான செயலை செய்ய தோல்வி உன்னுடைய கோபத்தை சாபத்தை பத்துவா போய் நாணத்தை இறக்கக்கூடிய அல்லாஹ் ஹப்பின் அலையினா சபரனா சாதா இந்த பிரயாணத்தில் நிறைய கஷ்டங்கள் வரலாம் ரப்பே நிறைய இன்னல்கள் துன்பங்கள் வரலாம் ரப்பே இந்த பிரயாணத்தை எனக்கு லேசாக்கி தந்திருவாயாக لبريان من العمل ما ترضى اللهم حبنا علينا سفرنا هذا واقضي عنا بعدا الى دين دكورت يلك سرك ما تسدروايا சொல்றாங்களா இல்லையா சொல்ல வந்து 4 மணி நேர பிரயாணம் செய்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி பாருங்க ட்ராஃபிக் ബ്ലോക്കോട്ട് തിരുക്കലിനെ ஒன்றரை மணி മണിനേരത്തെ வந்து சேமித்தோம் அல்லாஹ் மஹப்பின் அலைனா சஃபரனா ஹாதா வத்து அண்ணா போதா இந்த தூரத்தை சுருக்கமாக்கி தந்துடுவாயாக வத்து அண்ணா அல்லாஹும் அந்த சாஹிபு பி சஃபர் வல் ஹலீஃபத்து இல்லாஹ் ரப்பே நான் பிரயாணத்தில் இருக்கிறேன் இந்த பிரயாணத்தில் என்னுடைய நண்பன் நீதான் என்னுடைய குடும்பத்துக்கு பிரதி பிரதிநிதி நீதான் اللهم انا نعوذ بك من بعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والاهل என்ன அல்லாஹுமைனா நகூல் பிக்க விவாசாய் சஃபர் யா அல்லாஹ் பிரயாணத்தில் வரக்கூடிய பிரயாணத்திலே கஷ்டத்திலிருந்து இடத்திலே பாதுகாப்பு செய்கிறேன் வகாபத்தில் மந்தர் அதாவது கஷ்டமான கவலை தரக்கூடிய காட்சி ஆக்சிடென்ட் காட்சி எங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய காட்சி இப்படியாப்பட்ட காட்சி இப்படியாப்பட்ட கவலை தரக்கூடிய சோகத்தை உண்டாக்கக்கூடிய காட்சியிலிருந்து உங்களுடைய உன்னிடத்திலே அல்ல நாங்கள் பாதுகாப்பு செய்கிறோம் இதே போல சூரியன் கலகத்தில் மாறிவல்லது குடும்பத்திலே இல்லாமல் பொருளை தான் நஷ்டம் ஏற்பட்டிருந்து தீங்கான முடிவிலிருந்து பாதுகாப்பு செய்கிறோம் இப்படி நல்லவர்களாக இருக்கிறோம் இந்த பிரயாணத்தை கெட்டவர்களாக ஆக்கிவிடாதே அல்லா நலவுக்கு பின்னால் இதாயத்துக்கு பின்னால் கெடுதியை கேட்டை வலாலத்தை எங்களுக்கு தந்துவிடாதே மபுரூம் அநியாயம் செய்யப்பட்டவருடைய அந்த அநியாயத்தாருடைய பத்துவார்த்தைகளை ஆளாக்கி விடாதே என்பதாக துவாக்கு போக வேண்டும் நிறைய துவாக்கள் சகோதரர்களே புதிய மாணவர்கள் கொல்சூராக்கள் குரானை ஓதுவது செய்கிறது என பிரயாணத்தில் இவ்வாறு நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் இந்த பிரயாணங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான பிரயாணமாக ரசூல்லா காட்சி தந்தே பிரயாணமாக இந்த பிரயாணங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்த இது நிறைய துவாக்கள் இருக்கின்றன ஒரு சில துவாக்களை நான் ஓய்வு தந்திருக்கிறேன் சொல்லி காட்டியிருக்கிறேன் மஸ்லூம் துவா என்ற துவா இருக்கிறது கிருஷ்ணல் முஸ்லீம் என்ற துவாவுடைய புக்கள் இருக்கிறது நான் எல்லோரும் படித்து தெரிந்தவர்கள் உட்கார்ந்து நாங்கள் படிப்போம் மனைவிக்கு சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இருக்கும் எத்தனையோ பிரயாணங்கள் என மனைவி பிள்ளைகளோட போறோமே நூறுடையா போறோம் அம்பாத்தோட்ட போறோம் எவ்வளவு நீண்ட பிரயாணங்கள் வெளிநாடுகளுக்கு பறக்கிறோம் எப்பயாவது நாங்கள் துவா ஓதுகிறோமா என பிள்ளைகள் என மனைவி மக்கள் என வழியெடுத்து வைக்கிற துவாக்கள் ஓதுகிறார்களா சகோதரர் சின்ன சுண்ணா இது என நிறைய ஆபத்துகள் இருந்து எங்களை பாதுகாக்கும் எனவே நாங்கள் இதை கடைபிடிப்போம் அடுத்த அடுத்த கட்டமாக கண்ணியமான சகோதரர்களை நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரியத்திலே பார்வையில் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்வுதான் நாட்டுடைய சட்டம் பேணப்பட வேண்டும் நாட்டுடைய கவர்மெண்ட் எங்களை பாவத்திற்கு தூண்டாதவரை பாவத்திற்கு அது யாரு சொன்னாலும் சரி அது வெளிப்பட முடியாது மனைவி பாவத்தை செய்து கொள்கிறார்களா மனைவியுடைய சந்தோஷத்துக்காக பால் செய்ய முடியாது உமா அப்பா பால் செய்ய சொல்கிறாரா அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக பால் செய்ய முடியாது அல்லாவுக்கு மாறு செய்கிற எந்த விடயத்திலும் யாரையும் விசார் பண்ணக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்யாத விடயங்களில் நாட்டுடைய சட்டம் இருக்கிறதா பாவம் இல்லையா அந்த நாட்டுடைய சட்டத்தை பின்பற்றுவது சரியாவுடைய சட்டத்தை பின்பற்றுவதுதான் மார்க்க சட்டத்தை பின்பற்றுவது போலதான் நிறைய உலமாக்கள் முக்தி சக்தியால் உஸ்மானி போன்ற பெரும்பெரும் உலமாக்கல் உலமாக்கள் நாட்டுடைய போக்கு போக்குவரத்து சட்டத்தை பின்பற்றுவதை கடமை இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே ஏன் இதனால் இதனை பின்பற்றாத காரணத்தினால் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம் நிறைய ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்கலாம் இதை நாட்டுடைய சட்டம் நீங்க மசாலால போக்குற முப்பதுல ஸ்பீடுல தான் போகணுமா இந்த இந்த பகுதியால போற நேரத்துல நாற்பது ஸ்பீடுல தான் போகலுமா உட நாட்டுல இந்த வாகனத்தை நீங்க ஓட்டுறீங்களா இந்த ஸ்பீடுல தான் போகலுமா இப்படி இந்த முறையை பேரி போகணுமா இப்படி இப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டுமா கண்ணியமானவர்களே இதனை சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் இந்த சட்டத்தை அதற்கு மாறு செய்வதை நாங்கள் பாவமாக கருத வேண்டும் எங்களோட சமூகம் என்ன செய்யறா அல்லா பாதுகாக்க வேண்டும் எங்களோட ஓவர்டேக் பண்ணி ஏற்றுக்கு போட்டியாக ஓட்டுற பழக்கம் வச்சிருக்கிறாங்க சகோதரர்களே இந்த ஏட்டுக்கு போட்டியுடைய பழக்கம் போட்டியில தான் இருக்கணும் பிரயாணத்தில் அது முழு போட்டி வைக்கிறாங்களா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு மைதானம் இருக்கிறதா அங்க போய் போட்டியில ஓடுங்க கண்ணியமான சகோதரர்களே இதனால நிறைய பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட் எங்கட சமூகத்திலே நிறைய குறைகள் எங்கடவங்களை தான் சொல்றாங்க எங்கடவங்களை தான் சொல்றாங்க எங்கடவங்க செய்யற வேலைதான் இவர் தன்னுடைய ஜெத்தை காட்ட போறது ஓவர்டேக் பண்ணி நான் தான் நல்லா நல்ல டிரைவர் சொல்ல பார்க்கிறது கண்ணியமான சகோதரர்களே இதுல இன்னொரு பிரச்சனை என்றா அவரு கைய போட்டார்டா உடனே கையில தாக்குல கல் பொத்தியாச்சு வந்தா லான ரசூலுல்லா சல்லல்லா ரசூலுல்லா சொன்னாங்க லான அல்லாஹு ராஷிய வல் லஞ்சம் கொடுப்பதும் ஹராம் லஞ்சம் எதிர்ப்பதும் ஹராம் தப்பு எந்த கிடையாது அவர் சாக்குல அவருக்கு எடுத்துக்கொள்றதுதான் நிப்பாற்றாரா வேற விஷயம் தப்பு ஏன் நான் செஞ்ச தப்பாக இருந்தா இப்ப போலீஸ்க்கு போலீஸுக்கு கையில கொடுத்துறது ஹராமி ஏ அந்த பணம் அவருடைய சாக்குக்கு போகக்கூடாது அது நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணம் அது நாங்க பச்சை தண்ணியில பப்படம் குறிக்கிற வேலை பார்க்கிறது பொத்தியாச்சு வந்தாச்சு கண்ணியமான சகோதரர்களே இது ஹராமி யார் அனுமதி தந்து தப்புக்கு அந்த படம் நாட்டுடைய அரசாங்கத்துக்கு போகவே செய்யற வேலை என்ன பொத்திட்டு ஹராம் இது ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லோ லஞ்சம் எடுப்பவருக்கும் லஞ்சம் கொடுப்பவருக்கும் அல்லா லான செய்கிறார் பத்துவா வாங்க வேண்டாம் அதை நாட்டுடைய ரூல்ஸ் படி என வாகனங்கள் ஓட வேண்டும் தப்பு எங்கடையா தப்பு செய்து விட்டோமா நடுவுலையை வாங்கி சல்லியை கட்டுங்க அவளோட காட்டுல பிரச்சனை இல்லை இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது ஓவர்டேக் பண்ணி எக்ஸிடென்ட் ஆகிட்டாரு முன்னால வந்தவங்களுக்கு நஷ்டம் பொருளாதார நஷ்டம் வாகனத்துடைய நஷ்டம் ஏ உயிர் நஷ்டம் ஏற்படுகிறது இப்பையும் என்ன செய்யறேன்டா அவருக்கு பொத்திட்டா அவர் விஜயத்தை பார்த்து நோம்பல முடிஞ்சு தருவார் ஹராமி வாகனத்திலே நஷ்டம் நான்கு எங்கட தப்பா முன்னால வந்து ஒரு வாகனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டு ஐம்பதினாயிரம் ரூபாவுடைய வாகனத்தை செய்ய செலவு போகப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒன்பதினாயிரம் கொடுத்தாலும் அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ஹராமாக மாறி அந்த அநியாயத்தை செய்தது நாங்கள் அதனை தலையில் சுமக்க வேண்டும் நாங்கள் ஐம்பதினாயிரம் ரூபா அது தகுதியா அந்த நஷ்டத்திற்கு கொடுக்கப்பட வேண்டுமா கொடுக்க வேண்டும் ஒருவருடைய உயிர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா நூறு ஒத்தகங்களுடைய பெருமதி கொடுக்கப்பட வேண்டும் காலத்துக்கு ஒருவருடைய உயிரை எக்ஸிடென்ட் பண்ணி கொண்டுட்டா இஸ்லாமிய சட்டம் நாட்டிலே சட்டம் என்னவோ தெரியல எங்கட ஒரு நோயரை வச்சு தப்பிக்குவாங்க தலையை பாதுகாத்துக்குவாங்க இல்லைன்னா பொத்திரவருக்கு பொத்தி வெளியில வந்துடுவாங்க நான் இஸ்லாமுடைய சரியத்துடைய சட்டம் என்ன உங்களோட ஓவர்டே நீ ஓவர்டே கருத்தி நீங்க ஒருவரை கொள்ள உங்களோட வாகனத்திலே ஓட்டத்திலே பிரயாணத்தினாலே ஒருவர் மாற்றி இருக்காரா நூறு ஒட்டகம் ஒரு இந்த காலத்துக்கு எங்கே போய் எத்தனை கோடியில போய் முடியும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அநியாயம் நாங்கள் செய்வது குடும்பத்திலேயே அப்பாவாக்களுக்கு கொடுக்கணும் அந்த மூத்தாயினுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் அவங்க மன்னித்து விட்டால் ஒரு ரூபாய் கொடுக்க தேவை அது பரவாயில்ல அவங்க மனசார மன்னிச்சுட்டாங்க அவர் தவறு நடந்து போச்சு நீங்க சில கோடி தந்தி இந்த பிள்ளை உயிர் வரையா போகுது உங்களை நான் மனசார மன்னிச்சு விட்டேன் என்றால் ஒரு ரூபாய் நீங்க கொடுக்க தேவை சரிய சொல்ற பாடம் கண்ணியமானவர்களே எனவேதான் நாட்டிலேயே சட்டத்தை செய்கிறேன் நாட்டிலே சட்டத்தை பேர் எங்களை வாகனங்கள் ஓடுவோம் நான் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறேன் குறிப்பாக எங்களை திரும்பி டிரைவர் மாறி இருப்பாங்க அவங்கள யாரும் சுற்றி காட்டுறதுக்கு எல்லோரும் தான் என்ன செய்யறேன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்து ஒட்டியா இஷ்டி கவர்ந்தது அனுப்போம் என்னையா இவர் மார்க்கத்தை பின்பற்றிட்டார் ஸ்பீக்கர் இஸ்லாம் என்ற இருக்குது கிடையவே கிடையாது சில இஷ்டத்துல எப்படி வாருண்டா ரெண்டு பக்கமும் வாழ்க்கை கொண்டு ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனை காலம் போனுச்சுல எங்களை நாட்டு சில சொல்லி போனிச்சு பிரச்சனை காலம் அந்த காலத்துல அந்நிய சகோதரர் எங்களோட நிறைய கோபமா இருந்தாங்க சில திரும்பி கையெழுத்துமார் அப்படியா இந்த பிஸ்மில்லாய் தவக்கல் தொடர்ந்தா இந்த பக்கத்திலேயும் வாழ் இந்த பக்கத்திலேயும் வாழ் ஆட்டோ அடிச்சு உடச்சி போட்டாங்க இவர்கள் இஷ்டத்தை சொல்லுகிறார்கள் பாருங்க வேற எங்களுக்கு எங்க ஸ்பீக்கர்ல துவா துவா ஓய் பறக்கத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்களா இல்லை அது வேற விஷயம் நானே ஒட்டுங்க பரவாயில்லை ஆனால் துவாவை வாயால வரும் இன்னைக்கு ஓடியோட வந்திருக்கிறது துவா சுபஹானந்தரை தட்டி விட்டா காரண துவா அடே மெஷின் துவா ஒரு சொல்லிச்சா உங்களுக்கு துவா ஒரு சொல்லிக்கலாம் நாங்க துவா ஓட வேண்டும் மெஷின் அல்ல கம்ப்யூட்டர் அல்ல அந்த பெண்கள் சிப்ல இருக்கிற துவா அல்ல நாங்களே வாயால துவா ஓட அந்த பறக்கத்தை தேட வேண்டாம் சில டைவர்ஸ்னோட பிரசிடண்டா திரிவு டைவர்ஸ் பிரயாணம் என்று வாரத்தை ஞாபகப்படுத்து அவங்க செய்த பெரியாதி வாழ்ந்து அவசரத்தில் வந்து ஊர் வந்தாரு ஆட்டோ கையை போட்டாரு ஏறிட்டாரு இலக்கத்தில் ஹேண்ட் போன் விட்டு போயிட்டாரு பேசி விழுந்துச்சு பெருநாள் கொண்டாட்டாரு டிரைவர் ஒரு லட்சத்துல போன இருபத்தையாயிரத்துக்கு வித்துட்டு சந்தோஷமா இருக்கு கண்ணியமான சகோதரர்களே ஹராமணி சத்தியமா ஹரப்புடைய லானத்திருக்கிறார் நிம்மதியாக ஆளையிலார் ஒருத்தர் பேசி ஐயாயிரம் கிடைக்கிறாங்க ஆட்டையை போட்டோம்டா அல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அடுத்த நாள் எங்களுக்கு பிரயாணத்தை துவாவோட ஹலாலா சம்பாதிக்கப்பட வேண்டும் குறிப்பா ஸ்ரீயுடைய பேர நிறைய ஸ்ரீயுடைய இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு மாஷா அல்லா ஒருத்தட ஒருத்தட இதுல மோல்டு பாட்டி உண்டு ஐபோன் விழுந்துச்சு மாஷா அல்லா தேடி சென்று கொடுத்தார் அது ஒரு லட்சம் பெருமதியான போனாக இருக்கலாம் அவருக்கு கிஃப்டாக இருந்து இருபது ரெண்டாயிரத்தி ரூபாய் தான் கொடுத்தாங்க மாஷா அல்லா இந்த ரெண்டாயிரம் ரூபாயிலே ரெண்டு லட்சம் பெருமதியான பறக்கத்தை அல்லா வச்சிருப்பார் சத்தியம் எனவே கண்ணியமான சொல்லு பிரயாணத்தில் இது கவனிக்கப்பட வேண்டும் இன்னொரு விஷயம் இருக்கிறது பிரயாணத்தில் மனிதனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என அகலாசியால் பாதுகாக்கப்பட வேண்டும் உலகளாவிய மட்டத்தில் முஸ்லீம் ரொம்ப நோட்டம் இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு ஒரு லேடி பஸ்ல ஏறுறாங்க ஒரு வாகனத்துல ஏறுறாங்கடா ஒரு நோயாளி ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி ஏறுறாங்கடா யாரும் இடம் கொடுக்குறாங்களா இந்தியாவில் பெண் பார்க்கவே போறல சத்தியமா ஒரு முஸ்லீம் இல்லையா இந்த மனுஷன் தருவாக்கு நேரம் நினைப்பாங்க எனவே எங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களோட அந்நியாயம் என்ன என்றால் ரெண்டு சீட் உள்ள பஸ்ல உட்கார்றது ஒன்னரை சீட்டை பிடிச்சிக்குவாரு அந்த அரை சீட்ல உட்கார்ந்து கொண்டு பக்கத்துல இருக்கிறவரை பத்துவா செஞ்சு கொண்டு போறாங்க சில நீண்ட பிரயாணம் போறவங்க நிறைய இடங்களை பிடிச்சி ஒருத்தர் உண்மையிலேயே கொடுத்தவராக இருக்கிறாங்க பரவாயில்லை சிலவங்க காலத்துக்கு அமலா போட்டு கொள்வது நான் கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்க வேண்டும் நான் கொஞ்சம் கிராமத்தாக இருக்க வேண்டும் அவர் கஷ்டப்பட்டால் பரவாயில்லை ஒரு சீட்டுக்கு டிக்கெட் அடித்து ஒன்றரை சீட்டில் உட்காருவது ஹராம் அது மற்றவருடைய அடைமதி மற்ற பிரியாணி சொத்து அது எங்களால் எடுக்க முடியாது ஹராமலை மலக்கள் நான் செய்து கொண்டிருப்பார்கள் எனவே கண்ணியமானவர்கள் யார் எனவேதான் பிரயாணத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தன்மை வர வேண்டும் அந்த இடத்துல நிறைய பேர் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஏதாவது சாமியை முடிந்த கொடுப்போம் நாங்கள் சிலவங்க அப்பதான் அறிவை காட்டுறேன் நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா இவன் பொய் சொல்றான் போனேன் ஒரு ஐம்பது ரூபாய் பார்த்தாலே உங்களுக்கு ஒன்றும் குறைய போறதில்லை உண்மையிலே பொய் சொல்றான் அவனால் அழைக்க முடியும் பொய் செஞ்சு உங்களோட பசங்க கையில கேட்கிறாங்களா நீங்க கொடுத்த ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கதான் போகுது அந்த உங்கள்கிட்ட இருக்கிறதா கொடுக்க முடியுமா தாராளமாக கொடுப்போம் சில கையில்லாதவர்கள் சில ஏழைகள் கண்டறியாதவர்கள் பிரயாணத்தில் என்னோட ஹக்கு அது கொடுக்க முடியுமா கொடுக்க வேண்டும் வாகனத்துல ஊசைகள் போன்றவை கண்ணியமான சகோதரர்களே நாட்டில் பெண்களுடைய பிரச்சனை தலைமைத்தாடி கொண்டிருக்கிறது எங்களை இஸ்லாம் சுத்தத்தை பேரிருக்கிறத போல உலகத்துல ஒரு ரிலீஜன் சொல்லக்கூட முடியாது இஸ்லாமத்தை போல சுத்தத்துக்கு இடம் கொடுத்த பேசிய மார்க்கம் உலகத்தில் இருக்கிறார் கிடையவே கிடையாது ஐபாரத் பற்றி ரீதியான சுத்தம் உடல் ரீதியான சுத்தம் இடம்பெயர்ச்சியான சுத்தம் இல்லைன்னா அவரை சொல்ல கூட கபூல் இஸ்லாம் சொல்கிறது இன்னெல்லாம் சுத்தம் பேரக்கூடியவர்களை அவுத்தா விரும்புகிறார் என்பதாக சொல்கிறது ஈமானுடைய அரைப்பகுதி அழைத்தா சுத்தத்தை பேசுகிறது சுத்தத்தை நாங்களாக பேணணும் அவங்க பேசுவாங்களா சுத்தத்தை நாட்டில் செய்கிற மகா சக்தி ساپ کو نئے نوکری کار کیلیاں ڈکراسا ریڈیاں لینی پہ பிரயாணத்தில் நாங்கள் சுத்தம் பேர பேர வேண்டும் சுத்தத்தை பேருவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் சுத்தத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான் பள்ளி வாசலை சுத்தம் செய்த ஒரு பெண்ணை ரசூல்லா எங்கிருந்து கேட்டார்கள் மரணித்து அடக்கம் செய்து விட்டுள்ளார்கள் சொல்லாம முக்திங்கிறார்கள் பெண்ணை பற்றி அவங்க ரசூல்லாவே சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண் அல்லவா ரசூல்லா கபருக்கு சென்று சொல்லுது துவா செய்த தெளிவாக வருவார்கள் கனியமான சகோதரர் எனவே பிரயாணத்தில் குறிப்பாக என பிள்ளைகள் சாப்பிட்டுட்டார் பொருட்களுடைய கழிவு பொருட்கள் நாங்க பாய்க்கிற பொருட்களுடைய கல்வி பொருட்கள் ஏன் நாங்க பாய்க்கிற ஒரு டிஷ்யூ கூட வாகனங்கள் சொந்த வாகனமா பரவாயில்லை போடுவோம் ஏந்த காலா நாங்க வச்சுட்டு நாங்க எங்கேயாவது அதுக்குரிய இடத்துல நாங்க கொண்டு போய் நாங்க போட்டுடுவோம் பரவாயில்லை பொது பஸ்ஸுகளில் ட்ரெயின்களில் பிரயாணம் செய்யக்கூடிய நாங்கள் சுத்தம் பேண கடைபிடிக்க வேண்டும் சுத்தத்தை பேண வேண்டும் இஸ்லாம் எங்க விடுங்க நாட்டை சட்டத்தை விடுங்க இஸ்லாமிய சட்ட விதி எல்லா இடத்திலே மூன்று ரீதியான சுத்தம் பேண வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் சொல்லி தந்திருக்கிறது எனவே கண்ணியமான சூழலே நாங்கள் பிரயாணத்தை இந்த இந்த முறையில நாங்கள் கையாளுவதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் மறந்துவிடாது நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே யுத்த கலத்தில தொழும்படி சொன்ன மாற்றம் தான் எங்களை மாற்றம் முன்னால எதிரி வாழ முடிக்கிறான் அவட கழுத்து போகிறதுக்கு இருக்குது தொழுகை நேரமாகிட்டால் கொலத்தான் வேண்டுகிறது யுத்த காலத்தில் பயங்கரமான நேரத்தில் தொழும் தொழுகை என்பதாக கிதாபுகளில் ஒரு சூழல் ஹதீசர்கள் விசூசரிக்க புகாரில் பதிவார்கள் எப்படி தொழுவீங்களா ரெண்டு சப்பாக நிப்பாட்டுங்க ஒரு சப் சூரா பாத்தியாசன சூறாக்கு முன்னால ருக்கு செய்வாங்க அடுத்த சப் பார்த்துட்டே இருக்கும் முன்னாலைக்கு எழுதிவிட அந்த காலத்துல யுத்தம் நடக்கும் முன்னாலே எழுதி கொண்டு கொண்டு இருப்பாங்க இங்கேயும் மாலோட எழுதி கொண்டு இருப்பாங்க அவங்க ஒரு தப்பு முன் சுஜூது போயிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா அந்த தப்பு போக வேண்டும் இப்ப முன் தப்பு அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க எதிரியல் பாண்டிட்டா கொள்கையை விட்டு ஆயுதங்களோட பாய வேண்டியதுதான் இதற்காகவே இஸ்லாம் யுத்தகலத்தில் சொல்கின்ற முறை கட்டுப்படுத்தியிருக்கிறது இன்னொரு சூழத்தில் இருக்கிறது இன்னொரு இருக்குது ஏறத்தாழ மூன்று முறைகள் யுத்த களத்தில் எவ்வாறு கொள்ள வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் தான் இது பிரயாணத்தில் விடக்கூடாது எங்கட ஒருத்தர் சொல்றாரு சில வாழ்க்கை குரூப் நாங்க எல்லோரும் போனோம்ல நாங்க போய் பெரிய ஒரு பாவம் செய்யலை குடிக்கல வெறிச்சல்ல சென்ற எப்பல்ல குடிக்கல வெறிச்சல்ல நாங்க அப்ப என்ன படம் மட்டும்தான் கிடைக்கல என்கிறார் அதை விட பெரிய பாவிக்க போறது ஒரு பறவை விடுவதி புகருடைய ஒரு கொள்கையை விடுவதி அவருடைய கொள்கையை விடுவதி விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவம் கொலை செய்வதை விட கொடிய பாவம் நீ விபச்சாரம் செய்யலன்னு சொல்லியே இத்தனையே நேர கொள்கையை வீணாக்கி இருக்கிறார் அந்த பிரயாணத்தில் வளர்ச்சியில் ஆண்டு இருப்பார்கள் பிரயாணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாலுகாக ரெண்டு காத்தாக அசர்வே சுவையில பிரயாணம் போகத்தான் வேணுமா அப்ப நீங்க இப்ப உங்களோடு சேர்த்து சொல்லிக் கொண்டு போகிறேன் என்பதாக எங்களுக்கு தொழுகையை கற்று சென்ற பாடம் கண்ணியமான சொல்லை எங்களோட பிரயாணத்தில் தொழுகையை விடுபடக்கூடாது தொழுகையை விடக்கூடிய ஒருத்தர் தான் ஒரிஜினல் சேர்ப்பான் அவரை விட சேர்த்தான் வேறு யாரும் கிடையாது அல்லா சாரா சுஜூது செய்ய சொன்னது ஆதரவுக்கு நான் படைச்சிட்டு ஆதரவு படைச்சிட்டு எல்லாம் சொன்னான் சுஜூது செய்ய ஆதரவுக்கு சைத்தான பதில் என்ன ரப்பே கலத்தனி மீனார் கலப்பகுதி உனக்கு சுஜூது செய்ய வேண்டுமா சொல்லு இதுவரைக்கும் நான் சுஜூது செய்கிறேன் அல்லாஹுவை இதுவரைக்கும் சைத்தான் சுஜூது செய்து கொண்டுதான் இருந்தான் இப்ப அல்லா சொன்னது ஆதமுக்கு சுஜூ செய்து சொல்லிட்டான் அந்த மனிதர் இருக்கிறார்கள் அவருக்கு சுஜூது செய்து பல பேர் செஞ்சுட்டாங்க அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் ஏந்த ரேஞ்சு வேறு ஒரு பெருமை எடுத்தார் சேர்ப்பான் இப்ப அல்ல அவனை ஷைத்தானாக மாற்றி ரஜீமாக லான செய்யப்பட்டவனாக மாற்றி கியாமம் வரைக்கும் பத்துவா கியாமத்துக்கு பின்னால ஷேத்தான் நரகவாரன் தப்சியுடைய உலமாக்கள் கேட்கிற கேள்வி இதுதான் என்ன ஷேத்தான் ஷேத்தானாக மாறியதற்கு காரணம் ஆதரவுக்கு சுஜூது செய்யல எங்கட வந்து பஜார்ல இருந்து கொண்டு அல்லாவுக்கு சுஜூது செய்யல பஸ்ல கொண்டு அல்லாவுக்கு சுஜூது செய்யல ஏப்ரல் லீவ்ல சுத்தி கொண்டு அல்லாவுக்கு சுஜூது செய்யல ஒரிஜினல் ஷேத்தான் யாரு ஆதவுக்கு சுஜூது செய்யாதவன் கேட்பானா அல்லாவிற்கு சுஜூது செய்யாதவன் கேட்பானா இப்பிரயாணத்தின் கொள்கையை விடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் இவ்வாறு கொடுமாறி லேசான ரொம்பத்தினை தந்திருக்கிறது சொல்லவில்லை என்றால் எங்களை போன்ற பாவியார் இருக்கிறேன் எனவே கண்ணியமான சோதனை பிரயாணம் பாவத்துக்கு அப்பிரயாணம் செய்யப்பட்டாலும் புதிய ஒரு பாவமணி அந்த பிரயாணம் செய்யவே கூடாது அப்படியாப்பட்ட குதூரமான பிரயாணத்திலிருந்து அல்ல எங்களை பாதுகாக்கவும் வேண்டும் தொழுகையை விடுகின்ற தொழுகையை தொழுகையை விட்டு அல்லாவுடைய மலக்குடைய லாலத் வாங்குகின்ற பிரயாணங்களாக எங்களுடைய பிரயாணங்கள் ஒரு காலமும் அமையக்கூடாது இனியமான சூழலே இந்த பிள்ளைகளுடைய லீவு காலம் இது தாராளமாக சுற்றுப்பிரயாணம் போகலாம் இருக்கு நிறைய ட்ரிப்புகள் போயிட்டாங்க நாங்கள் போகவும் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே பிரயாணம் போறது சுற்றி பார்க்கிறது தவறே கிடையாது முன்னொரு காலத்துல பாவம் செய்ய பிரயாணம் செய்தவர்கள் எல்லாம் ஏப்ரல் லீவுல பறந்தாங்க உங்களாட்சி தாலா அப்படியாப்பட்ட நல்லவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா பறக்க செய்ய வேண்டும் அவங்க பேச்சத்தின் போறது அவங்க உம்ராவெல்லாம் முடிச்சுட்டு விவாதத்தெல்லாம் செஞ்சுட்டு ஃபேமிலியோட போய் பேச்சத்தின் போயிட்டு வராங்க எந்த ஒரு தவறு கிடையாது பாரிய நன்மை செஞ்சுட்டு வராங்க உண்மையிலே அல்லாவுடைய வாழ்க்கையில பறக்க செய்ய வேண்டும் எங்கட வந்து எங்கட சிலர் என்ன செய்யறேன்டா இந்த ஏப்ரல் முடிஞ்சதுலேருந்து ஒரு சில பாதிப்பர்கள் வேலை இது எல்லோரும் அல்ல பணம் சேர்த்து சேர்த்து அடுத்த ஏப்ரலுக்கு ரெடி ஆயாச்சு ஒரு வாகனத்தை வந்து ஹேர் பண்ணி போத்தில் சேர்க்கிறாங்க மினரல் ஓட்டர் அல்ல அவங்க சேர்க்கிற போத்தல் அந்த போத்தல் வாலிபர்கள் உம்மாவா பாப்பா சொன்னா எந்த பிள்ளையா ஏந்த பிள்ளை முலாம் பூசப்பட்ட தங்கம் இல்லையா சொல்ற வாப்பா நம்புறதே கிடையாது கண்ணியமான கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால வாப்பா தலையில கையை சாடுறது ஏன்னா வாலிபர்கள் எங்க பிரயாணம் போறாங்க எங்க சுற்றுறாங்க என்ன செய்யறாங்க என்ன பாவம் நடக்குது அந்த பிரயாணத்துக்கு நான் செலவுக்கு பணம் கொடுக்கிறேனே ஏந்த மகன் நான் ட்ரிப் கொண்டு போறேன் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட இவ்வாறு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது இருபதனாயிரம் ரூபாய் செலவாகுது தாங்க உங்க வாப்பாட்ட ஒரு வாப்பாட்ட கேட்டா வாப்பா ஏன் பிள்ளை நீவு காலத்துல தான் போரான்பதாக இருபதனாயிரம் ரூபாய் கொடுக்கிறதே மகன் போய் அந்த கல்லாடுறதுக்கு குடிச்சிட்டு ஆடுறதுக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு செய்யறதுக்கு பாவம் செய்யறதுக்கு கண்ணியமானவர்களே ஒவ்வொரு அந்த இருபது நாயிரம் ரூபாவில ஒவ்வொரு நாயிரம் ஒவ்வொரு ரூபாவும் அந்த வாலிபனுக்கும் லானத்தும் கேடும் கொடுத்த பாப்பாவுக்கும் கேட்டுதான் அவர் கபருக்கு போனாலும் அந்த பாவம் அவர் உண்டாது கண்ணியமான தொகுதியிலே எனவே இவரோட பிள்ளைகளை சந்ததிகளை நல்லவர்களாக வாழ்க்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் ட்ரிப்கள் எல்லாம் செலவங்களை பார்த்தா சுகான் அல்லா துவா ஓடிச்சு ஏறி உட்கார வேண்டியவங்க அந்த வாகனத்தில் போடுற மியூசிக் இருக்கிறது சுகான் அல்லா கண்ணியமான சூழலில் நீண்ட பிரயாணம் எங்களோட பிரயாணத்துடைய முடிவு மூப்போ பெரிய நாங்கள் எவ்வளோ எவ்வளவு வீசிக்கோட போனா எக்சிடென்ட் ஆகினா அல்ல எங்களை பாதுகாக்க வேண்டும் மருத்துவம் அல்ல சகோதரர்களை கண் முன்னால் பார்க்கிறோமே எத்தனையோ அவலங்கள் பிரச்சனைகள் நாங்க மீசிக்கோட பிரயாணம் போறதா சைத்தானை லானத்தையும் கேட்டுக்கொண்டு போறதா என்னுடைய முடிவு இவ்வாறே ஆகிட்டால் நிலைமை என்னவாக இருக்கிற கிராமத்தில் எனவே கண்ணியமான சகோதரர்களே எனவே தான் என்னோட பிரயாணங்கள் என்னுடைய ட்ரிப்கள் என்னுடைய சுற்றுலாக்கள் உள்நாட்டுக்கோ வெளிநாட்டுக்கோ அது இஸ்லாம் சின்னரை போல நாட்டுடைய சட்டத்தை பேணி நபியுடைய வழிமுறையை பேணி பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை திறக்கூடிய பிரயாணமாக இந்த பிரயாணங்களாக அல்லா அபிஷேகனாக வேலைகள் பாவங்களை முன்செல்வாயாக அதான் நிறைய பாவங்கள் செய்த பாவிகளை அறிந்தடித்து படித்து படித்து பாவங்கள் செய்த பாவிகளை அல்லா நிறைய பாவங்களை இருக்கிறோமே அல்லா இதை அனைத்து பாவங்களையும் மன்னிப்பியா அல்லா ஏ அல்லா இந்த மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பியா அல்லா பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பியா அல்லா சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பியா அல்லா என்னுடைய உஸ்தாதுமார்கள் மாணவர்களுடைய பாவங்களை மன்னிப்பியா அல்லா எல்லா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பியா அல்லா இஸ்லாமிய உம்மத்தையும் இஸ்லாமிய உலகத்தையும் பாதுகாப்பியா கலஸ்தீனுடைய பேமாவுடைய சிரியாவுடைய ஹலபுடைய திமஷ்குடைய அனைத்து இலங்கை வாழ் முஸ்லீம்களையும் அதனை பாதுகாப்பியா அல்லா இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாப்பியா அல்லா ஒப்பியை பாதுகாப்பியா அல்லா கனிமாவுடைய எதிரிகளிலிருந்து கனிமாவையும் கனிமா சொல்பவர்களை பாதுகாத்தியா குறிப்பா இடத்தை வாழ்ந்தவர்களை பாதுகாத்தியா இதை தொழிலை வரக்கத்தில் நாம் இருக்கிறதே இந்த தொழிலை வரக்கத்தில் இருக்கிறதே அல்லா கரங்களிலே கட்டப்படுகிறோம் கடன்களிலிருந்து வெளியேற நல்ல வாழ்க்கையை வசதிகளிலிருந்து ஏற்படுத்த முடியாங்களா ஹலாலான உண்மையான வாழ்க்கையை கண்டுபிடியாங்களா தீவுகாலத்தை இருக்கிறோமே அல்லா சுற்றுப்பிரயாணம் செய்யவிருக்கிறோமே அல்லா அந்த பிரயாணத்தை வந்து பொருத்தமான பிரயாணங்கள் ஆகியாங்களா இதுவரைக்கும் நாங்கள் பிரயாணத்தை இருப்பாங்களே என்று தெரியாதா இதுக்கப்புறம் இருக்கின்ற அனைத்து பிரயாணங்களே யாருந்தா ஐரான நிலவான பிரயாணங்கள் அழைத்து கபலாலே கபலடி சொல்க புரியலையா ஆக்கினே அல்லா அல்லா ஒரு நாள் நாளைக்கு கபலிட்டு கமல் புலனையோடு வரவேற்கிறோம் அல்லா ஒரு இறுதி முக்கிய கைமாவோடு கவனித்துக் கொள்ளும் அல்லா அல்லா அல்லா கொடூரமான நலத்திலிருந்து பாதாட்டி அதை மேலான திருப்பத்தோடு அல்லா சொர்க்கம் சென்ற அனைவரையும் வாக்கு தாவான